الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد الَّذِينَ هُمْ صَلَاتِهِمْ سَاهُونَ وقال النبي صلى الله عليه وسلم من صلى الله من صلى الله اثني عشر ركعة بنى الله له بيتا في الجنة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்லஷான தாலாவிற்கே உரித்தாகட்டும் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவ எங்கள் தவ தாவ எங்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு எப்பொழுது நரக விடுதலை என்றொரு அழகான தலைப்பின் கீழே ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் முதலிலே நரகம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் ஹதீஸ் இடத்திலே பெருமானார் இடத்திலே கேட்டால் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் நரகத்தை பற்றி நிறைய வர்ணிக்கிறார்கள் என்னென்ன செயல்களால் நரகத்திற்கு செல்லுவீர்கள் என்று நாயகத்திடத்தில் கேட்டால் அதையும் பெருமானார் பட்டியல் போடுவார்கள் அதற்கு பிறகு இந்த நரகத்திலிருந்து எப்படி எப்பொழுது தப்பிக்க முடியும் அதற்கு என்ன வழி வெயில் போட முடியுமா போட்டு வெளியே எடுக்க முடியுமா என்று கேட்டால் அதற்கும் பெருமானார் வழிகாட்டுகிறார்கள் இந்த மூன்றையும் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் பெருமானாரிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள் நரகத்தை பற்றி நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் என்றால் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களிலே நரகத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் நரகத்தினுடைய ஷஃபீர் ஓரத்திலே ஒரு பாறை லேசாக உருண்டு நரகத்திற்குள்ளே விழுமாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் மேராஜுக்கு சென்ற நேரத்தில் பெருமானாரும் பார்த்து வந்தார்கள் நரகத்திற்கு அருகிலே செல்லுகிற பொழுது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்துல கேட்டார்களாம் இது என்ன சத்தம் கேட்கிறது மேலிருந்து ஏதாவது ஒரு பாறை உருண்டிருக்கும் ஜிப்ராஹில் அடுத்து சொன்னார்களாம் அது போய் அடிவாகத்தை சேருவதற்கு ஏறத்தாழ எழுபது ஆண்டுகள் ஆகும் இப்ப நரகத்தினுடைய ஆழம் எப்படி இருக்கும் ஒரு பாறை உருண்டு அடிவாகத்தை சேருவதற்கு எழுபது ஆண்டுகள் என்றால் இதனுடைய தன்மைகளை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னொரு அதிசில பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லம் நரகத்தினுடைய அகலத்தை சொல்லுகிறார்கள் அருள் ஜஹன்னம் ஒருவன் வேகமாக செல்லுகிற புராக் போன்ற குதிரையில நம்ம குதிரை மாதிரி அல்ல மின்னல் வேகத்திலே கிடக்கும் அல்லவா புராக் போன்ற குதிரைகளிலே ஒரு மனிதன் பயணம் செய்வானேயானால் நானூறு ஆண்டுகள் பயணம் செய்திருப்பான் ஆனாலும் கூட நரகத்தினுடைய அகலம் முடிந்திருக்காது அப்ப நீளம் எவ்வளவு இருக்கும் அல்லாஹு ஆலம் பி முராதிக்கு பிதாலிக் கோமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த நரகத்தினுடைய ஜுவாலை இருக்கிறதே அதை பற்றி பெருமானார் இடத்துல கேட்டால் அழகாக பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அழிவு செல்லம் சொல்லுவார்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா நெருப்புகளையும் ஒன்று சேருங்கள் உலகத்திலே ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளவு நெருப்பு மூட்டப்படுகிறது வெறும் தமிழ்நாடு அல்ல இந்தியா அல்ல ஆசியா கண்டம் அல்ல உலகத்தையே ஒன்று சேருங்கள் சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் ஒன்று சேருங்க அத்தனை நெருப்பையும் ஒன்றாக சேர்த்தால் நரக நெருப்பில் எழுபதில் ஒரு பகுதி தான் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹ் அலிவசன் இதுல எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தால் நரகத்திலே சபூன ஜுசு என்று சொல்லுவார்கள் எழுபதில் ஒன்று கொஞ்சம் எண்ணிப்பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்ப நரகம் எவ்வளவு கொடுமையானது எவ்வளவு கொடுமையானது அந்த நரகத்தினுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான் ஒரு வரலாறு பிரசக்தி பெற்ற வரலாறு நமக்கு அதை நிரூபித்து காட்டும் ரஷ்ய நாட்டிலே ரெண்டு விஞ்ஞானிகள் நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் நண்பனாக வாழ்கிறார் ரஷ்யாவில் ஒருவர் முஸ்லீம் இன்னொருவர் அந்த நாட்டை சார்ந்தவர் இஸ்லாமிய விஞ்ஞானி ஒருவர் சொன்னார் எங்கள் குரானினுடைய ஆற்றலை பற்றி நிரூபிக்க வேண்டுமானால் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுப்போம் ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்து அதன் கீழே நாம் வார்த்தைகளை சேகரம் பண்ணலாம் நம்முடைய வார்த்தைகளை ஒரு பக்கம் வைத்து குரானையும் வைத்து பார்க்கலாம் கண்டிப்பாக குரான் தான் மிஞ்சி நிற்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன தலைப்பெடுக்கலாம் என்று ஆலோசனை செய்கிற பொழுது நரகம் என்று ஒரு தலைப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்று இரண்டு பேர்களும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் நரகம் என்ற தலைப்பை எடுக்கிறார்கள் ஒரு மாத காலம் அவகாசம் எடுத்துக் கொண்டார்கள் அந்த ரஷ்ய நாட்டு விஞ்ஞானி மாற்று மத விஞ்ஞானி நரகம் சம்பந்தமாக ஏறத்தாழ இருபது தலைப்புகளை எழுதி வருகிறார் அது கொடுமையானது அதில் பாம்புகள் இருக்கும் தேள்கள் இருக்கும் விஷ ஜந்துகள் இருக்கும் என்று இருபது பட்டியல் போட்டிருக்கிறார் ஒரு மாதத்திற்கு பிறகு கொண்டு வந்து நான் என்னென்ன எழுதி இருக்கிறேன் பாருங்கள் என்று வரிசையாக காட்டினார் காட்டியதற்கு பிறகு இஸ்லாமிய விஞ்ஞானி அல் குரானை எடுத்து புரட்டி அந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று அவர் இடத்திலே படித்து காட்டுகிறார் அழகான வசனத்தை அல்லாஹ் அற்புதமாக வடித்துக் கொடுக்கிறான் அந்த இஸ்லாமிய விஞ்ஞானி மாற்று மத விஞ்ஞானி இடத்திலே எடுத்து காட்டுகிறார் நரகத்திலே அல்லாஹ் எல்லா கெட்டவர்களையும் தூக்கி போட்டதற்கு பிறகு யாரெல்லாம் தீமை செய்திருக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் தூக்கி நரகத்திலே போட்டதற்கு பிறகு ஹலிம் தலஅதி அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையே அழகான வார்த்தை அரபியிலே ஹலிம் தலஅதி ஹலிம் தலஅதி என்ன உன் வயிறு நிரம்பியதா என்று அல்லாஹ் கேட்கிறான் அத்தனை பேர்த்தையும் தூக்கி போட்டதற்கு பிறகு அல்லாஹ் கேட்கிற வார்த்தை என்ன நரகமே உன் வயிறெல்லாம் நிரம்பிருச்சா அந்த நரகம் சொல்லுமாம் ஹல்மி மசீத் இன்னும் இருக்கிறதா இன்னும் இருக்கிறதா எனக்கு வயிறே நிரம்பவில்லை அதனாலதான் அந்த நரகத்தினால் உருவாக்கப்பட்ட நெருப்பு இருக்கிறதே அதனுடைய ஒரு துளி இருக்கிறதே இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற இந்த நெருப்பு அதுவும் போதும் என்று சொல்லவே சொல்லாது எது வந்தாலும் அழித்துக் கொண்டேதான் இருக்கிறது இன்னும் இருக்கிறதா இன்னும் இருக்கிறதா இன்னும் இருக்கிறதா எவ்வளவு இருந்தாலும் அத்தனையும் கரித்து விடுவேன் சாம்பலாக்கி விடுவேன் உண்டு விடுவேன் என்று இதே சொல்லுகிறார் என்றால் அந்த நரகம் சொல்லாதா கடைசியில் அல்லாஹுத்தானா அந்த நரக நெருப்பை அணைப்பதற்கு அவன் பயன்படுத்துகிற சாதனம் பெருமானார் சொல்லி காட்டுவார்கள் ரெண்டு மிதி மிதிப்பான அல்ல நரகத்தை தன் காலை வச்சு அடங்க மாட்டேன் இதோடு நிறுத்திக் கொள் என்று மிதிப்பான் அதற்கு பிறகுதான் அது போதும் என்று சொல்லும் இல்லை என்றால் இன்னும் இருக்கிறதா இன்னும் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லாக அலைஹி செல்லும் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த நரகம் எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அதோடு மட்டுமல்லாமல் ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லாக அலைஹி செல்லும் இன்னொரு அதிசிலே இன்னும் தெளிவாகவே பேசி காட்டுகிறார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் மலக்களை விட்டு ஒவ்வொரு ஆளா கொண்டு போய் நரகத்துல போட மாட்டான் எல்லாம் ஜிமாம் ஜிமாம் கூட்டம் கூட்டமாக தள்ளப்படுவார்கள் எத்தனை கூட்டம் இருப்பார்கள் எழுபதனாயிரம் கூட்டங்கள் இருப்பார்களாம் எழுபதனாயிரம் கூட்டங்கள் நரகத்திலே தள்ளப்படுகிற கூட்டங்கள் அந்த எழுபதனாயிரம் கூட்டத்தில் ஒவ்வொரு கூட்டத்தையுமே அழைத்து செல்வதற்கு இழுத்து செல்வதற்கு எழுபதாயிரம் மலக்குகள் இருப்பார்களாம் அப்ப ஒரு கூட்டத்தில் எத்தனை எழுபதாயிரம் மலக்குகள் இருந்தால் ஒரு கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்திருக்கணும் எண்ணி பார்க்கிறோம் ஒரு ஜிமாவை அழைத்துச் செல்வதற்கு இருபதாயிரம் வழக்குகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழுது கொண்டே சொல்லுவார்கள் யாழ்லா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை அந்த இமாமிலிருந்து பாதுகாப்பாயாக அந்த கூட்டத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த நரகத்தினுடைய கொடுமையை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் அந்த நரகத்தை அல்லாஹ் எப்படி உண்டாக்கினான் இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல அன்னவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் நரகத்தை நீ எரி என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஆயிரம் ஆண்டுகள் எரிந்ததாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல ஆயிரம் ஆண்டுகள் எரிந்து அந்த நரகம் எல்லாம் சிகப்பு நிறமாக மர்ரத் எல்லாம் சிகப்பாகி விடுகிறது ஆயிரம் வருஷம் எரிஞ்சா இந்த இரும்பை உருக்குகிற இரும்பு கம்பி செய்கிற இடங்களை போய் பார்க்கலாம் எரிஞ்சு எரிஞ்சு எல்லாமே சிகப்பா தெரியும் அல்லாஹ் சொன்னா இன்னும் ஆயிரம் ஆண்டு எரி என்றானாம் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் எரிந்து எரிந்து எல்லாம் வெள்ளையாய் போனது ஒயுபியல்லத் எல்லாம் வெண்மையானது அல்ல பத்தாது இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டு எரி என்கிறான் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் எரிந்ததற்கு பிறகு இஸ்வத்தத் கல்லைலில் முதலிமா அது கருப்பாக மாறியது இருள் சூழ்ந்த இரவை போன்று நரகம் எப்படி இருக்கும் என்றால் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் இருள் சூழ்ந்த இரவை போன்றிருக்கும் கடுமையாக எரிந்து எரிந்து கருப்பாய் போயிருக்கும் என்று பெருமானார் நரகத்தை பற்றி நமக்கு வர்ணித்துக் கொடுக்கிறார்கள் அந்த நரகத்தில அதனுடைய உஸ்வாக் நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படுகிற பானம் இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருந்தோம்னா இப்ப சமீபத்துல இப்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துல பானம் வந்துவிடும் டீ கொடுப்பாங்க சந்தோஷமா குடிப்போம் ஆனால் நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படுகிற பானம் இருக்கிறதே ருசாக் சீல் சலங்கள் அந்த சீல் ஒரே ஒரு வாணி எடுத்து அல்ல பூமியில ஊத்தி விட்டால் ஒரே ஒரு வாணியை ஊட்டி விட்டால் எல்லாமே உலகமே நாற்றம் அடிக்க ஆரம்பித்து விடும் அந்த நாற்றத்தை அணைப்பதற்கு எந்த அத்தரும் போனான் ஒரு வாணிக்கு இந்த நிலைமைன்னா ஒவ்வொருத்தனும் எத்தனை வாளி குடிப்பான் அப்ப நரகவாதிகளுடைய நிலை என்ன என்பதை கொஞ்சம் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சிறாரும் மின் சிறாரி சிறாரின் நரகத்தினுடைய கங்குகளில் இருந்து ஒரு கங்கு இதை பற்றி பெருமானார் பேசுகிறார்கள் முழு நரகத்தை பேசல நரகத்தினுடைய ஒரு கங்கை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துகிறார்கள் ஒருவன் மஷ்ரிக்கிலே இருப்பான் இன்னொருவன் மகரிபிலே இருப்பான் ஒருவன் கிழக்கில இருப்பான் ஒருவன் மேற்கிலே இருப்பான் கிழக்கிலே இருக்கக்கூடிய ஒரு கங்கு மேற்கிலே பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருப்பவனை தாக்குமாம் என்றால் அந்த நரகத்தினுடைய உஷ்ணம் என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் அடுத்தும் பேசுகிறார்கள் ஜக்கும் நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற ஜக்கும் கத்தாழை சாறு இருக்கிறதுலயே நரகவாசிகள் விரும்பி சாப்பிடுவாங்களாம் இருக்கிற அதாபுல இதுதான் கம்மியான அதாபு அப்ப அதை விட கொடுமையான அதாபுகள் உண்டு கம்மியான அதாபு என்று சொல்லப்படுவது ஜக்கூம் அந்த ஜக்கூமை ஒரே ஒரு சொட்டு ஜக்கூமை கடலிலே கலந்தால் கடல் எல்லாமே விஷமாகிவிடும் ஒரு வாளி அல்ல ஜக்கும் ஒரு சொட்டு அந்த கத்தாழை சாறை கடலிலே கலந்தால் கடல் எல்லாம் விஷமாக்கி விடும் ஒரு ஜந்து கூட அதிலே வாழாது எல்லாம் அடித்துவிடும் விடும் என்றால் ஜக்கூமினுடைய பவர் என்ன பெருமானார் சல்லல்லாஹு வலிவசலம் என்பவர்கள் சொன்னார்கள் அதிலே பயன்படுத்தப்படுகிற அந்த பாவிகளை அடிப்பதற்காக அல்லா ஜல்லஷான குத்தாலா பயன்படுத்துவானே அந்த ஆயுதங்கள் இருக்கிறதே அந்த ஆயுதத்தை பற்றி ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அழிவு செல்லும் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த ஆயுதத்தின் ஆற்றல் என்ன என்றால் உலகத்துல லேசா மலையில ஒரு தட்டு தட்டினா அந்த மலை சுக்கு சுக்கா போய் பஞ்சாகி விடும் அதுல இவனை அடித்தால் எப்படி இருக்கும் அதனாலதான் ஒருத்தருடைய பல்லை பற்றி பெருமானார் சொல்லுகிறார்கள் பாவிகளுடைய பல் உகுதுமலை அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வீங்கிரும் பல்லே வீங்கும் என்றால் எவ்வளவு கடுமையான வேதனை அதற்குள்ளே இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லவன் அவர்கள் அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை மீண்டும் பேசுகிறார்கள் பெருமானார் லம் என்று ஒரு நரகம் இருக்கிறது அந்த நரகத்தை பார்த்து மற்ற நரகங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை பாதுகாப்பு தேடுமாம் யாரெல்லாம் இந்த நரகத்திலே மட்டும் இந்த நரகத்தை போன்று மட்டும் எங்களை ஆக்கி விடாதே லம் என்ற நரகம் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை அந்த நரகத்துல யார் இருப்பாங்கன்னா அது ஸ்பெஷல் கிளாஸ் நரகம் அதுல ஒன்லி அரசியல்வாதிகள் மட்டும்தான் இமாமே ஜாகிர் யாரெல்லாம் சமுதாயத்திற்கு தீங்களித்தார்களோ அவர்கள் மட்டும் இருக்கிற நரகம் அந்த நரகத்திற்கு பெயர் லம்லம் பெருமானார் செலல்லா கொலை வஸல்லம் இன்னொரு நரகத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் ஜுப் மற்ற நரகங்கள் எல்லாம் இதிலிருந்து ஒரு நாளைக்கு நானூறு முறை பாதுகாப்பு தேடுமாம் இந்த நரகத்தில் யார் இருப்பார்கள் என்றால் யார் பொய் சத்தியம் சொல்லி யார் தொழுகையிலே தாகீராக பிந்தி பிந்தி வருகிறார்களோ இவர்கள் இந்த நரகத்தில் இருப்பார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு நாளைக்கு நானூறு முறை மற்ற நரகங்கள் பாதுகாப்பு தேடும் என்று அதே சரீஃபிலே நாம் பார்க்க முடிகிறது அப்ப எவ்வளவு கடுமையானதாக அந்த நரகம் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷ ஜந்துக்கள் நரகத்தினுடைய பாம்புகளை பற்றி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டு பாருங்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் ஒரு பாம்பினுடைய நீளம் இன்னைக்கு நம்ம உலகத்திலேயே கின்னஸ்ல இடம் பெற்ற பாம்பினுடைய நீளத்தை கேட்டா எவ்வளவு சொல்லுவாங்க ஒரு 50 மீட்டர் இருக்கலாம் அதை விட அதிகமா போறதுக்கு சான்ஸ் இல்ல ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் நாற்பது மைல் நீளமாக இருக்குமா ஒரு பாம்பினுடைய நீளம் நாற்பது மைல் அதில் இருக்கக்கூடிய அக்ரப் தேள்கள் கல்பிகால் பெருமானார் சொன்னார்கள் கோவேரி கழுத மாதிரி இருக்குமா தேழு ஒரு தேழு கழுத மாதிரி இருக்கும் அது ஒரு கொட்டு கொட்டினால் நாற்பது ஆண்டுகளுக்கு விஷம் இறங்காது நாற்பது ஆண்டுகள் விஷம் இறங்காது என்றால் எவ்வளவு கடுமையான தாக்குதலாக அங்கே இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கிறோம் இவ்வளவு கொடுமைகள் நிறைந்த இந்த நரகத்திற்கு யார் செல்லுவார்கள் என்று பெருமானாரிடத்தில் இரண்டாவதாக ஒரு கேள்வியை கேளுங்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் என்பவர்கள் பத்து பேர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் பத்து செயல்களால் இவர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள் என்று பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் சொல்லுவார்கள் அல்லாஹுவினுடைய கோபத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று பெருமானார் அவர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் சிலர்களை அல்லாஹு கோபப்படுகிறான் இவர்கள் எல்லாம் நரகத்திலே தான் இருப்பார்கள் அதுல முதலாவதாக பெருமானார் சொல்கிறார்கள் அல் புஹ்லமின் அல்லகனியா பணக்காரர்களிடத்திலே அல்லாஹ் கஞ்சத்தனத்தை கோபப்படுகிறான் காசை கொடுக்கிறவன் அல்ல பணக்காரவங்கள்ட்ட அல்ல கஞ்சத்தனத்தை கோபப்படுகிறான் இந்த கஞ்சர்களை அல்ல புடிச்சு உள்ள போட்டுருவான் அதுலயும் நம்ம சமுதாயத்தில் விதவிதமான கஞ்சர்கள் இருக்கிறார்கள் வகை வகையான கஞ்சர்கள் இருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா கொலை வசலத்தினுடைய ஒன்று வரும் அபுல் கையின் பெருமானாரினுடைய தோழர்கள்ல ஒரு சகாபி அபுல் கையின் சகாபாக்களோடு பெருமானார் செல்லல்லா குலேசன் அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க எல்லா பழங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது பெருமானார் எடுத்து சாப்பிடுறாங்க இன்னொரு சகாபி அந்த பழத்தை எடுத்து சாப்பிடும் போது இழுத்து வச்சுக்கிறார் நாயகமே நீங்க வேண்டாம் சாப்பிடலாம் அவருக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் விருந்து கூப்பிட்டுட்டு அவருக்கெல்லாம் இந்த பழத்தை நான் கொடுக்க மாட்டேன் வேற ஏதாவது கொடுக்கலாம் நல்ல பழம்னா நீங்க மட்டும்தான் சில வீடுகள்ல இருக்கும் விருந்தாளிகள் வந்திருப்பாங்க தான் மகனை மட்டும் கவனிச்சுட்டு இருப்பாங்க விருந்தாளிகளை விட்டு விடுவார்கள் இதை போன்ற அபுல்கையின் செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம் ஸாதக்கல்லாஹு சுகா அல்லாஹ் உனக்கு கஞ்சத்தனத்தை அதிகமாக்குவானாக பெருமானார் ஒரு துவா செஞ்சாங்க கடைசில வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் மதினாவிலேயே பெரிய கஞ்சன் யார் என்றால் அபுல்கையின் தான் பெருமானார் துவா செஞ்சிட்டாங்க இதை போல கஞ்சர்கள் பல வகையாக இருப்பதை பார்க்கிறோம் ஒரு இடத்துல ஒரு மூன்று நான்கு பேர்கள் கஞ்சர்களாக ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் பேசிக் கொண்டிருந்தார்களாம் கஞ்சனா பேசினா எப்படி இருக்கும் ஒரு மூணு நாலு கஞ்ச இரவு நேரத்தில் பேசி இருக்கிறார்கள் அதுல ஒரு கஞ்ச ஐடியா கொடுத்திருக்கிறான் நாம பேசத்தானே செய்யறோம் ஏன் லைட்டை போட்டுட்டு பேசணும் லைட் அணைச்சிருவோம்ட்டான் இது நல்ல ஐடியா ஏன்னா எல்லாருமே இருப்பவர்கள் எல்லாம் கஞ்சர்கள் சரி லைட் அணைச்சிடலாம் நினைச்சாச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா பேசிட்டு இருந்ததுக்கு பின்னாடி எழுந்திரிச்சு போகும்போது சரி இப்ப லைட்டை போட்டு போலாம் வழி இல்ல லைட்டை போடலாம் என்று சொல்லுகிற பொழுது இன்னொரு கஞ்சா சொன்னானா ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு பின்னாடி போடலான்னு ஏன்டா அப்படி சொல்ற இருட்டுல தானே இருக்கும்னு சொல்லிட்டு என் வேட்டி புது வேட்டி கலட்டி மடிச்சு வச்சிருக்கேன் அதனால கொஞ்சம் வேட்டியை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் லைட்டை போட்டு போகலாம் இப்படி கஞ்சர்கள் எல்லாம் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு வரலாறு அல்லாம ஹக்கானி சொல்லுவார்கள் ஒரு கஞ்சனுக்கு மூன்று மகன்கள் மூத்தா போயிட்டான் மூத்தா போன உடனே மூத்தா போறதுக்கு முன்னாடி கேட்கிறாரு நான் மூத்தா போயிட்டா நீ என்னப்பா செய்வ மூத்த மகன் சொன்னாரு பாப்பா எனக்காக பல கோடி நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் தங்கத்திலேயே உங்களுக்கு சந்தாக்கு செஞ்சு நான் உங்களை தூக்கிட்டு போவேன் போடா மூதேவி இதுக்கு நான் இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன் தங்கத்துல செஞ்சு கடைசியில பள்ளிவாசல்ல வச்சிருவேன் அந்த வேலை எல்லாம் வேணாம் இன்னொரு மகன் பாப்பா உங்களை அடக்கி ஃபுல்லா கிரானைட் போட்டுறேன் உடனே பாப்பா சொன்னாரு கிரைனைட் போடுறதுக்காக வேண்டிய நான் இவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்கேன் அதெல்லாம் முடியாது மூணாவது ஆள் சொன்னா வாப்பா நம்ம தான் கறிக்கடை வச்சிருக்கோம்ல மூத்தா போன உடனே உங்களையும் கைமா போட்டு கரியோடு கரியா கலந்து விஸ்மில்லாண்டு வித்தரலாம் வாப்பா நீ தாண்டா மகனிலேயே சிறந்த மகன் அப்ப கஞ்சர்களில் இப்படிப்பட்ட கஞ்சர்களும் சமுதாயத்திலே உண்டு இந்த கஞ்சத்தை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை அதுவும் குறிப்பாக பணக்காரர்களிடத்திலே அல்லாஹு தலா கஞ்சத்தை பிரியப்படுவதில்லை இவர்கள் சேருகிற இடம் நரகம் இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் கிபுர மினல் ஃபுக்கரா ஏழைகளிடத்தில் பெருமையை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை இருப்பதே ஏழை இன்றைக்கு திருமண வீடுகள்ல பார்க்கலாம் கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ண சொல்லி அல்லா சொல்லி இருக்கிறானா ஆடம்பரத்தை செய்ய சொல்லி அல்லா சொல்லி இருக்கிறானா பெரிய மண்டபத்தை பிடிப்பது பார்த்தாக்கா வட்டிக்கு வாங்கிட்டு இவர் திருமணம் நடத்தி கொண்டிருக்கிறார் இது அல்லாஹருக்கு பிடிக்காது ஏழையாக இருப்பவர்கள் பெருமை இருக்கக்கூடாது தவாது இருக்க வேண்டும் இதைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகிறான் பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவசலத்தினுடைய காலத்துல சில சகாபாக்களை பெருமானார் கண்டித்திருக்கிறார்கள் அது அலிரலி அல்லாஹு தாலாவே கண்டித்திருக்கிறாங்க அலிரலி அல்லாஹு தாலா பொதுவாகவே கொஞ்சம் கௌரவமாக இருக்கக்கூடியவர்கள் அலிரலி அல்லாஹு தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிய வேண்டாம் இது நீ பணிவோடு நடந்து கொள் என்று பெருமானார் ஒரு முறை சொன்னார்கள் அதற்கு பிறகு அலிரலி அல்லாஹு தாலா பூமியை நோக்கி பார்த்து கொண்டே நடப்பார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளிடத்திலே பெருமையை கண்டித்திருக்கிறார்கள் மூன்றாவதாக ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் கில்லத்துல் ஹயா மினன் நிசா பெண்களிடத்திலே வெக்கக்குறைவை அல்லாஹ் கோபப்படுகிறார் சொன்னாலே அல்லாஹ் கொடுத்திருப்பது அவர்களுக்குரிய ஞானம் நாணம் வெக்கம் இந்த வெக்கம் குறைந்தால் அல்லாஹ் கோபப்படுகிறான் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு காலம் இருந்தது நாம் எல்லாம் பார்த்த காலம் பர்தாக்களோடு இருந்த காலம் இருந்தது ஒரு குதிரை வண்டியில போறதா இருந்தா கூட அவ்வளவு பர்தாக்களை போட்டு செல்லுகிற காலம் இருந்தது கார்களை கொண்டு வந்து நிறுத்தி முழுக்க பர்தாவை இட்டு அழைத்து செல்லுகிற காலம் எல்லாம் போய் இன்றைக்கு சாதாரணமாக புர்கா என்பதை லைசன்ஸை போல பயன்படுத்துகிற காலமாக இந்த காலமாகி விட்டது புர்கா என்பது லைசன்ஸ் அல்ல புர்கா போட்டா எங்க வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நம்ம தாய்மார்கள் அது லைசன்ஸ் அல்ல ரொம்ப அத்தியாவசியமான நேரத்திலே செல்ல வேண்டிய நேரத்திலே தான் புர்காக்களை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இல்லை என்றால் வகர்ன ஃபி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் நபிமார்களின் மனைவிகளை பார்த்து சொல்கிறான் நீங்கள் ஜாகிலியத்தில் அலைஞ்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காதீங்க உங்களை வைரங்களாக வைடூரியங்களாக மார்க்கம் மதிக்கிறது பெண்ண மார்க்கம் எல்லா பெண்களை போல இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய பெண்களை கூழாங்கற்களாக நினைக்கவில்லை தெருவிட இருப்பவர்களாக நினைக்கவில்லை மாணிக்க கற்கள் எங்கே இருக்க வேண்டும் வீட்டுக்குள்ளே பீரோவிலே அதுவும் குறிப்பாக நாக்கிலே வைக்கிறோம் அல்லவா என்ன காரணம் அதற்கு மதிப்பு இருக்கிறது மரியாதை இருக்கிறது அதனால் அது பாதுகாக்கப்படுகிறது இதை போன்று பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் பாதுகாப்பாக உள்ளே இருக்க வேண்டும் என்று வார்க்கம் சொல்கிறது ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்களும் பெண்களும் சேர்ந்தே பெண்களை நம்ம மார்க்க மதிக்கலன்னு நாமே பேசிக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை மதிக்கவில்லை பெண்களை பெட்டி பாம்பாக பூட்டி வைக்கிறது என்று இஸ்லாமிய சமுதாயத்தாரே சொல்லிக் கொண்டிருப்பது வேதனைக்குரிய விஷயம் ஒரு தாய்க்கு நாலு மகன்கள் இருக்காங்க ஒரு தாய்க்கு நாலு மகன் ஒரு மகனுக்கு தாயார் பிரியாணி கொடுத்தார் அடுத்த ஆள் வந்தான் வந்த உடனே ரசஞ்சோறு குடிச்ச அந்த அம்மா ஒரு முறை முறைச்சான் அவனுக்கு பிரியாணி எனக்கு மட்டும் என்ன ரசஞ்சோரா அப்படின்னா ஒன்னும் பேசல மூணாவது வந்தான் அவனுக்கு அந்த அம்மா வெறும் கஞ்சியை குடிச்சு அவன் ரெண்டு பேர்த்தையும் பார்த்து முறைச்சான் அவனுக்கு பிரியாணி இவனுக்கு ரசம் இந்த ரசத்தையாவது எனக்கு கொடுக்கலாம்ல எனக்கு என்ன வடிச்ச கஞ்சியை கொடுத்துட்டு இது என்ன நியாயம் என்று அவங்க அம்மா கிட்ட போர்க்கொடி தூக்குனான் நாலாவது ஒருத்தன் வந்தா அவன் சாப்பாடு கேட்டா அவனுக்கு ஒண்ணுமே இல்லடா பெசாமறான்னுச்சு மூன்று பேர்களும் முதல் நாள் பஞ்சாயத்துக்கு போல மூன்று பேர்களும் பஞ்சாயத்து வச்சுட்டானுங்க ஒரு பெரியவரை கூப்பிட்டுட்டு எங்க அம்மா செய்யறது நியாயமா என்று கேட்க அந்த பஞ்சாயத்து தலைவரிடத்தில் அந்த தாயார் சொன்னார்களா மொத ஆள் உழைச்சிட்டு வந்திருக்கிறான் நல்ல மாங்கு மாங்குன்னு உழைச்சிட்டு வந்திருக்கான் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அவனுக்கு பிரியாணியை கொடுத்தேன் செரிச்சிரும் அதனால நான் கொடுத்தேன் ரெண்டாவது ஆளுக்கு காய்ச்சல் நேத்தா நல்லா போச்சு காய்ச்சல் அடித்து கடுமையான காய்ச்சல் இருந்தா நேத்து தான் சரியானது அவனுக்கு பிரியாணியை கொடுத்தால் ஆகுமா அதனாலதான் என் அன்பு மகனுக்கு உடல்நிலை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நான் ரசஞ்சோறு வச்சு கொடுத்தேன் வந்தவர் அல்கந்திரில்லா மூணாவது ஆளுக்கு ஏமா கஞ்சியை கொடுத்த கொஞ்சம் தொட்டு பாருங்க பெரியவரே காய்ச்சி கடுமையா அடிச்சுட்டு இருக்குது அவனுக்கு போய் ரசம் கொடுக்க முடியுமா கஞ்சி தானே கொடுக்கணும் அதுதானே ஏற்ற உணவு அதனாலதான் நான் கஞ்சியை கொடுத்திருக்கிறேன் தெரியல கடைசி பையனுக்கு ஏமா ஒண்ணுமே கொடுக்கல கடைசி பையனுக்கு பேதிக்கு கொடுத்திருக்கிறேன் ஒண்ணுமே கொடுக்கலையா பேதிக்கு கொடுத்திருக்கிறேன் அவனுக்கு போய் ஏதாவது கொடுக்க முடியுமா இப்பொழுது தாய் செய்தது நியாயமா அநியாயமா யாராவது தாய் செய்தது அநீதி என்று சொல்ல முடியுமா என்ன தேவையோ அதை செய்தாள் இதை போன்றுதான் அல்லாஹ் ஆணுக்குரிய அமைப்பை வேறாக கூடிய அமைப்பை வேறாக வைத்து அந்த பெண்ணுக்கு தேவையான அத்தனையும் அல்லாஹ் செய்கிறான் ஒரு ஆணின் பின்னணியாக இருந்து ஒரு ஆணை இயக்குகிற அமைப்பை அல்லாஹ் பெண்ணுக்கு வைத்திருக்கிறானே அவன் செய்திருக்கிற நியாயம் என்ன அந்த அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் வெக்கத்தோடு இருங்கள் ஹயாவோடு இருங்கள் நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம் ஆனா இன்னைக்கு சமுதாயம் அதை விட்டது சாதாரணமாக ஒரு வீட்டுல கூட பெண்கள் ஒரு நாளைக்கு உள்ள இருக்கிறதுங்கிறது ஆச்சரிய செய்தியாக இன்றைக்கு மாறி வருகிற காலமாகி விடுகிறது எண்ணி பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படி பெண்களிடத்தில் வெக்கம் குறைந்தால் இனி அல்லாஹ் கோபப்படுகிறான் வெக்கம் குறைந்த பெண்கள் சேருகிற இடம் நரகம் பெருமானார் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நான்காவதாக தம் அமினல் உலமா உலமாக்களிடத்திலே பேராசையை அல்லா ஜல்ல ஷானஹு தஆலா கோபப்படுகிறான் மார்க்க அறிஞர்கள் வழிகாட்ட வேண்டியவர்கள் அவர்களிடத்திலே ஆசை குறைவாக இருந்தால் தான் வழிகாட்டுதல் சரியாக இருக்கும் இவர்களே பேராசை பிடித்தவர்களாக இருந்தால் சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிற பண்பு என்பது அவர்களை விட்டு போய்விடும் உலகத்தில் எத்தனை நபி தோன்றி இருக்கிறார்களோ அந்த நபிகளில் ஒரு சிலர்களை தவிர மற்றவர்கள் அத்தனை பேர்களையும் அல்லா ஜல்ல சானகுத்தானா தேவை உள்ளவர்களாகத்தான் வைத்திருக்கிறான் தேவையுள்ளவர்களாகத்தான் வைத்திருக்கிறான் ஏழைகளாகத்தான் வைத்திருக்கிறான் அவர்கள் போதும் என்று மனம் படைத்திருந்தார்கள் எந்த நபியும் பேராசைக்காரராக இருந்த வரலாறு இல்லை அதை போன்று நபியினுடைய வாரிசுகளும் பேராசை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவர்கள் ஒதுங்குகிற இடம் நரகம் அவர்களை எல்லாம் கோபப்படுகிறான் அவர்கள் செல்லுகிற இடம் நரகமாக இருக்கும் ஐந்தாவதாக பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லும் நரகத்திற்கு செல்பவர்கள் யார் சொல்லிக் காட்டுகிறார்கள் ஹல் ஹுப்பு வயதானவர்களிடத்திலே அல்லாஹ் ஜல்லஷான உத்தலா உலக ஆசையை கோபப்படுகிறான் வயசு ஐம்பது கடைஞ்சுன்னு சொன்னா பள்ளிவாசலோடு வந்துடணும் அந்த நேரத்திலையும் போய்கிட்டு காசு காசு என்று இருக்கிற அந்த பேராசையை வயசானவர்களாக இருக்கிறார்கள் அதனால நம்ம தமிழன் கூட அழகாக பழமொழி வைத்திருக்கிறான் மீச நிறைச்சாலும் ஆசை நிறைக்கிறது இல்ல பணம்னா பணமும் வாய துறக்குது என்ன அழகா பழமொழி வைத்திருக்கிறான் ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறதா எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் வயசு அதிகமாக அதிகமாகத்தான் ஆசையும் கூடிக்கிட்டே போகுது சாதாரணமாக ஒரு வரலாறு படிக்கணும் இருந்தது ஒருவருக்கு வயசாயிருச்சு ஆறு பொம்பளை பிள்ளை ஆறு பொம்பளை பிள்ளை கரை சேர்த்து ஆக வேண்டும் என்ன செய்யறது லாட்டி ஷீட் வாங்க ஆரம்பிச்சார் கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா விழுந்துரும் எல்லாத்தையும் கட்டி கொடுத்துடலான்ட்டு வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி வாங்கின காசு சேர்த்து இருந்தாவே கட்டி கொடுத்துருக்கலாம் அவ்வளவு வாங்கி இருக்கிறார் சில ஆளுக்கு அப்படிதான் வாங்கி வாங்கி சேர்த்துக்கிட்டே இருப்பான் அதுல வேலை தடுக்கப்பட்டு விட்டது இல்லைன்னு சொன்னாக்க நம்ம சமுதாயத்தினுடைய காசு அதுல நிறைய போயிட்டே இருந்தது கடைசியில இவனுக்கு ஒண்ணுமே விழுகாம அட்டாக் ஆகி ஆஸ்பத்திரியில படுத்தாச்சு இவ்வளவு வாங்கி ஒரு பக்கெட் பொம்பளை புள்ள கவலை இன்னொரு பக்கெட் லாட்ரி விழுகலைங்கிற கவலை அட்டாக் ஆகி ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறாரு இவன் படுத்திருக்கிற நேரம் பார்த்து ஒரு பத்து லட்ச ரூபாய் ஒளிஞ்சி வருவான் வாங்கி வச்சிருந்த லாட்டு சீட்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொழுது பத்து விழுந்தது அந்த அம்மா சொன்னாலும் போயிருவாரு சொல்லாமலும் இருக்க முடியாது சரி மருத்துவரை அணுகலாம் அவரிடத்திலே கொண்டு போய் லாட்டி சீட்டை கொடுத்து காட்டி இப்படி விழுந்திருக்குங்க எங்க வீட்டுக்கார்ட்ட மருந்து கொடுக்கறதோடு மாத்திரை கொடுக்கறதோ இந்த மருத்துவமும் செய்யுங்க விழுந்திருக்குங்கிற அந்த சந்தோஷ செய்தியை பக்குவமாக நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்ல அந்த டாக்டர் இது ஒரு பெரிய விஷயம் அல்ல நாங்கள் எல்லாம் நிறைய சைக்காலஜி அது இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம் அதனால இதை பத்தி எல்லாம் நாங்கள் எளிதாக சொல்லி அவருக்கு விளங்க வைத்து விடுவோம் என்று போய் உட்காருகிறார் மாத்திரை மருந்துகளை எல்லாம் கொடுத்து விட்டு அந்த மனிதரிடத்திலே பேசுகிறார் ஏங்க நீங்க லாட்டரி சீட்டு வாங்குகிற பழக்கம் இருக்கிறதா ஆமா டாக்டர் பத்து வருஷமா வாங்கி வாங்கி ஒண்ணுமே விழுகிறது இல்ல டாக்டர் ரொம்ப கவலை அதுலதான் எனக்கு அட்டாக்கே வந்து விட்டது டாக்டர் என்று சொல்ல சரி நீங்க வாங்கி வச்சிருக்கிற சீட்ல ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒளிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன செய்வீங்க என்று கேட்க ஒரு லட்ச ரூபாய் ஒளிஞ்சுன்னா அழகா ஒரு புள்ளைய நான் கரை சேர்த்துருவேன் டாக்டர் அப்ப ரெண்டு லட்ச ரூபா விழுந்தா ரெண்டு புள்ளைய நான் கரை சேர்த்துருவேன் டாக்டர் அப்ப ஒரு நாலு லட்ச ரூபா விழுந்தா ஒரு மூணு புள்ளைய கரை சேர்த்துட்டு நான் ஒரு கடை வச்சிருவேன் டாக்டர் சரி ஒரு பத்து லட்ச ரூபா விழுஞ்சுன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வீங்க சட்டுன்னு சொன்னாரு அப்படி விழுந்தா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா தந்துறேன் டாக்டர் ஆண்டாரு டாக்டர் போயிட்டான் எனக்கு ரெண்டா பணம் இருந்தும் பயன் இல்லை டாக்டரிடத்தில் ஏராளமான பணம் இருக்கிறது அந்த உப்பு உலக ஆசை இருக்கிறதே ஆளை காலி செய்து விடுகிறது அல்லாஹும் ரசூலும் இதை புரியப்படவில்லை அல்லாஹு கோபப்படுகிறான் இதை கோபப்படுகிறான் வயதானதற்கு பிறகு உலக ஆசை காசாசை பண ஆசைகளை அல்லாஹு கோபப்படுகிறான் ஆறாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் கஸ்ல பின் சுபான் வாலிபர்களிடத்திலே அல்லாஹ் கஞ்சத்தை வாலிபர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா சோம்பனை கோபப்படுகிறார் வாலிப காலத்திலே சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் சோம்பேறிகளாக வீட்டிலே முடங்கி கிடப்பதை அல்லாஹ் கோபப்படுகிறான் சில வாலிபர்கள் நரகத்திலே இருப்பார்கள் என்ன காரணம் என்று கேட்டால் அல்லாஹு சொல்லுவான் இவர்கள் சோம்பேறிகளாக அழைத்தவர்கள் அம்மாவுக்கு பாரமாகவே இருந்தவர்கள் இன்றைக்கு அந்த நிலை அதிகரித்து வருகிறது படித்த படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கணும் இல்லைன்னு சொன்னா அது வரைக்கும் வீட்டிலேயே நான் உட்கார்ந்து இருக்கணும் என்ற நிலை இன்றைக்கு நிறைய இளைஞர்களுக்கு இருக்கிறது இருக்கிற வேலைகளை பார்க்கலாம் என்ற சிந்தனை நம் சமுதாயத்திலே குறைந்து வருகிறது இதுக்கு முன்னாடி உண்டான காலத்துல படித்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வேலை கிடைத்தால் போதும் அதில் இருந்து கொண்டு அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறியவர்கள் உண்டு சாதாரணமாக நாம் எல்லாம் படிச்சிருக்கலாம் சர்க்கஸில் எல்லாம் வேலை பார்த்தார்கள் படித்தவர்கள் என்று நாம் பத்திரிகைகளிலே புத்தகங்களிலே பார்த்ததுண்டு ஒரு படித்தவன் வேலை கிடைக்காமல் கடைசியில சர்க்கஸுக்கு போய் சேருகிறான் சர்க்கஸ் முதலாளி சொன்னார் உனக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியாதுப்பா என்று சொல்லுகிற இது கடுமையான வேலை உனக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியாது எப்படியாவது நீங்கள் வேலை கொடுத்து தான் தீர வேண்டும் என்று அங்கே போய் அழுது புலம்ப கடைசியில் அவர் சொன்னாரு நீ என்ன படிச்சிருக்கிற நான் பிஏ படிச்சிருக்கிறேன் அப்படியா இப்பயே படித்திருக்கிறாயா சரி ஒரு கரடி இறந்து போய்விட்டது கரடியினுடைய தோலை எடுத்து கொடுத்துறோம் அதை போட்டுக்கிட்டு கரடி மாதிரி நீ நடிக்கணும் உனக்கு சம்பளம் இந்த வேலை ஏதோ ஒரு வேலை பார்த்து நம்முடைய வீட்டை காப்பாற்ற வேண்டும் என்று கரடியை போன்று வேலை பார்த்து கரடி மாதிரியே ஆடுறான் பாடுறான் பாக்குற ஆளுகள்லாம் சொல்றாங்க நேத்து கரடியை கூட இன்னைக்கு கரடி ரொம்ப அற்புதமா ஆட்டம் காட்டுதே என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியே பேச பேச கடைசியில ஆட்டத்தினுடைய கடைசி வருகிறது ஒரு சிங்கத்தை கொண்டு வந்து நிறுத்தி கூண்டை திறந்து இப்பொழுது சிங்கத்தை கரடி நேரடியாக சந்திக்க போகிறது பிரச்சனை இவனுக்கு அடப்பாவி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்கு வந்து கடைசியில கொள்றதுக்காக வேண்டி முயற்சி பண்ணிட்டார இந்த ஆளு ரெண்டு பேர் சங்கிலியை பிடித்து இருக்கிறார்கள் ஓட முடியாது சிங்கத்தை திறந்து விடப்படுகிறது வேகமாக பாய்ந்து வந்த சிங்கம் பயந்து போயிட்டான் தம்பி கவலைப்படாதே என்று ஒரு சத்தம் கேட்டது காதும் காதுமாக நீ பிஏ படித்ததால் கரடி நான் எம்ஏ படித்ததால் சிங்கம் அங்க இருக்கிறார்களே குரங்குகள் இதெல்லாம் எஸ்எஸ்எல்சி எப்படியோ வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதையோ ஒன்றை செய்து வேலை பார்த்த காலம் இன்றைக்கு அதெல்லாம் மாறி போய் வீட்டிலே முடங்கி கிடக்கிற இளைஞர்களாகவே இந்த இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹு கோபப்படுகிறான் யாரை கோபப்படுகிறான் இளைஞர்களிடத்திலே சோம்படி அல்லாஹ் கோபப்படுகிறான் அல் ஜூரமின சுல்தான் ஏழாவதாக சொன்னார்கள் அல் ஜூரமின சுல்தான் அரசர்களிடத்திலே அல்லாஹ் ஜல்ல அநீதத்தை கோபப்படுகிறான் அரசராக இருப்பவர் எப்படி இருக்க வேண்டும் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் சமுதாயத்தை மதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் சமுதாயத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் சமுதாயத்தை ஏமாற்றாதவராக இருக்க வேண்டும் இவர்களைத்தான் அல்லாஹ் மதிக்கிறான் அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் ஜல்ல சானகுத்தலா அவர்களை கோபப்படுகிறான் முன்னால் வாழ்ந்த அரசர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் புத்தகங்களிலே படித்திருக்கிறோம் ரெண்டு அரசர்களை பற்றி அழகாக எழுதுவார்கள் நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற வரலாறை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் ரெண்டு அரசர்கள் ரெண்டு பேர்த்துக்குமே குழந்தை இல்லை ரெண்டு அரசர்களுக்கும் குழந்தை இல்லை ஆனால் இவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள் நமக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் நல்ல ஆட்சிகளை செய்ய வேண்டும் என்ன செய்வது நல்லாட்சி புரிய வேண்டும் அதற்கு என்ன வழி இன்றி வைக்கலாம் ஒரு அரசர் சொன்னார் இன்றி வைக்கலாம் இளைஞர்களை வர சொன்னார் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் வருகிற வழியில இந்த வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கிழவன் குடுகுடு கிழவன் கடுமையான நோய் பீடித்த கிழவன் கடுமையான அழுக்காடை உள்ள கிழவன் தன்னாடி தன்னாடி ரோட்டில் விழுகிறான் எந்த இளைஞனும் காப்பாற்றவில்லை அது ஒரே ஒரு இளைஞன் மட்டும் இறக்கப்படுகிறான் எனக்கு அரச வேலை கிடைக்காவிட்டால் பரவாயில்லை இவரை காப்பாற்றி ஆக வேண்டும் என்று அந்த பெரிய மனிதருக்கு உதவி செய்கிறான் தண்ணீரை கொடுக்கிறான் அந்த பெரிய மனிதரை சுத்தப்படுத்துகிறான் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறான் எல்லாம் நடக்கிறது இந்த பக்கம் அரசருடைய ஆணை வருகிறது இன்னைக்கு வேலை அதிகமாக இருப்பதால் நாளைக்கு இன்டர்வியூ தொடரும் நாளைக்கு இன்டர்வியூ வைத்துக் கொள்ளலாம் என்று நாளை வாருங்கள் என்று செய்தி வருகிறது அதனால இந்த இளைஞனுக்கு ஒரு சந்தோஷம் ஆக நாம இவரை பார்த்ததுனால அல்லாவா மாத்தி வச்சுட்டான் நாளைக்கு நாளைக்கு இவனும் போகிறான் எல்லா இளைஞர்களும் இருக்கிறார்கள் அரசு தேர்வு நடக்கிறது அரசராக்குவதற்கான தேர்வு நடக்கிறது அரசர் நேரடியாக இந்த இளைஞனை மட்டும் அழைக்க சொன்னார் இத்தனை பேர் இருக்கிற பொழுது இந்த இளைஞனை மட்டும் அழைக்க சொன்னார் அழைத்து நீதான் அரசாள்வதற்கு தகுதி என்று சொன்னார் எப்படி உங்களுக்கு தெரியும் இத்தனை இளைஞர்களுக்கு பொழுது என்னை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்க இந்த கிழவன் வேடத்திலே வந்தவன் நேற்று நான் தான் கிழவனுடைய வேடத்திலே அழுக்க ஆடைகளிலே வந்து இதில் யார் இரக்கமுள்ளவர்கள் என்று பார்ப்பதற்காக வந்தேன் அதிலே இத்தனை பேர்களில் நீ மட்டும் இரக்கமுள்ளவனாக இருந்தாய் சமுதாயத்திற்கு இரக்கமுள்ளவர்கள் தான் தேவை ஆனா இன்னைக்கு அது நடக்குமா எண்ணி பார்க்கிறோம் இன்னொரு அரசர் தன்னுடைய ஆட்சிக்கு தேர்வு செய்வதற்காக மூன்று பேர்களை தேர்வு செய்து மூணு பேர் பேரிடத்திலையுமே வெண்டிக்கா விதையை கொடுத்து அனுப்பிச்சார் நீங்க போட்டு அறுவடை செஞ்சுட்டு வாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் உங்களுக்கு அவகாசம் என்று சொல்லி அறுவடை செய்ய சொல்லுகிறார் எல்லோரும் அறுவடை செய்து வருகிறார்கள் ஒருத்தன் பார்த்தாக்கா ஏகப்பட்ட வெண்டிக்கா மூட்டை முட்டையா கொண்டு வந்து இறக்குற அரசர் நீங்க கொடுத்த அந்த பயங்கர உபரியாகி விட்டது அமைச்சர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் இவன் தான் கண்டிப்பா அரசாக தேர்வு செய்ய போகிறான் தேர்வு செய்யப்பட போகிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது இன்னொருத்த வந்தான் பார்த்தாக்கா வெண்டிக்கா புடலங்கா சைஸ்ல இருக்கு பெரிய பெரிய வெண்டி கொண்டு வந்து இடத்துல நீட்ட மற்றவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் உண்மையிலே இவன் தான் இவ்வளவு பெருசா வளர்த்திருக்கிறான் மூணாவது ஆள் வெறும் கையை வீசிட்டு வந்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள் நீங்க கொடுத்த விதை விளையவே இல்ல அரசே அதனால ஒண்ணுமே விளைச்சல் இல்ல அதனால நான் சும்மா வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கேன் அரசர் சொன்னார் நீ தாண்ட நாளாடுவதற்கு தகுதி என்றார் இருப்பவர்களுக்கு புரியவில்லை என்ன அரசை என்று கேட்கிற பொழுது அரசர் சொன்னாராம் நான் விதையை கொடுக்கிற பொழுது வேக வைத்த விதையை கொடுத்தேன் வேக வைத்த விதையைத்தான் இவர்களிடத்திலே கொடுத்தேன் வேக வைத்த விதை முளைக்காதே ரெண்டு பேரும் ஏமாத்துறதுக்காக எங்கேயோ இருந்து வெள்ளிக்காய புடிச்சிட்டு வந்திருக்கானு வெண்டிக்காய புடிச்சிட்டு வந்து நீங்க கொடுத்த விதையில தான் விளைஞ்சுன்னு அடிச்சிட்டானுங்க உண்மையை சொன்னவன் இவன் தான் இவன் தான் சமுதாயத்திற்கு உத்தமமாக நடப்பான் என்று சொன்ன கதைகளாக இவைகள் இருக்கிறது நிதர்சனத்தில் இவைகள் இருக்கிறதா பெருமானார் எதை சொன்னார்களோ ஜூர் அரசர்கள் அநீதி அளிக்கக்கூடாது என்றார்கள் இன்றைக்கு நாடாளுபவர்கள் அநீதி இல்லாத சூழலே இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே இவர்களுக்காகவே ஒதுக்கப்பட்டதுதான் நரகம் அல் ஜூர் சுல்தான் எட்டாவதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அல் ஜுபனமினல் உசாத் போர் வீரர்களிடத்தில் அல்லாஹு தஆலா கோழைத்தனத்தை கோபப்படுகிறார் போருக்கு செல்கிற பொழுது கோழையாக இருக்கக்கூடாது வீரனாக இருக்க வேண்டும் இதை அல்லாஹ் பிரியப்படுகிறான் துறவிகளிடத்திலே தற்பெருமையை அல்லாஹ் கோபப்படுகிறான் துறவிகளாக இருப்பவர்களுக்கு தற்பெருமை கூடாது அர் ரியா அமினல் உப்பால் அடியார்களிடத்திலே நம்மிடத்திலே அல்லாஹ் முகஸ்துதியை கோபப்படுகிறான் அடுத்தவர்களுக்காக வாழ்வது அடுத்தவர்களுக்காக தொழுவது அடுத்தவர்களுக்காக ஆடை அணிவது இதை அல்லாஹ் கோபப்படுகிறான் இவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் நரகம் நரகத்தினுடைய கெடுதியையும் பெருமானார் சொன்னார்கள் நரகத்திலே யாரெல்லாம் இருப்பார்கள் என்பதையும் பெருமானார் சொல்லுகிறார்கள் இடத்திலேயே கேட்டு பாருங்களே இந்த நரகத்திலிருந்து எப்பொழுது எங்களுக்கு பெயில் கிடைக்கும் எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்றால் அதற்கு மூன்று வழிகள் பெருமானார் செல்லல்லா அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள் ஒன்று ஃபதுலுல்லா அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் விடுதலையை கொடுப்பான் இது அதுக்கு ஃபதுலுல்லா ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அல்லாஹ் நாடியவர்களுக்கு விடுதலை உண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அதிசை சொல்லுகிறார்கள் ஒரு ஆள்கிட்ட ஒரே ஒரு நன்மை தான் இருக்கும் ஒரு ஆள்கிட்ட ஒரே ஒரு நன்மை நாளை மறுமையில் வரும் கேள்வி எல்லாம் நடக்கும் அவன்கிட்ட இருக்கிற நன்மை ஒன்றுதான் நீ நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விடும் கடைசியில இந்த ஆள் ரொம்ப உஷாரான ஆளு ஒரு நன்மை மட்டும் தான் வச்சிருக்கான் பாக்கி எல்லாம் தீமையா சம்பாரிச்சு வச்சவன் பார்த்தான் இந்த ஒரு நன்மையை கொண்டுட்டீங்க நரகத்துக்கு போகணும் அந்த ஒரு நன்மை யாருக்காவது கொடுத்துட்டு போலாம் என்று இந்த ஒரு நன்மை யாருக்கு வேண்டும் என்று கேட்க ஒரு நூறு கோடி பேர்கள் ஓடி வருகிறார்கள் எனக்கு எனக்கு எனக்கு என்று எத்தனை பேர் அங்கே தேவை உள்ளவர்கள் அங்க யாரோ ஒருத்தருக்கு அந்த ஒரு நன்மையை கொடுத்தவன் நல்லா கேட்டான் இந்த இடத்திலே தானம் செய்தவன் யாரடா அவனை பிடிச்சி முதல்ல சொர்க்கத்துல போடும் அல்ல இந்த இடத்திலே தானம் செய்தவன் தூக்கி போடு சொர்க்கத்துல அதனால நாமெல்லாம் முடிவு செஞ்சிடக்கூடாது அந்த ஆளா நாம இருக்கலாம்னு தாலிக்க பதுலுல்லா அது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் இது அல்லாஹுவினுடைய பதில் ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வரலாறை சொல்லி காட்டுகிறார்கள் ரெண்டு பேர்கள் நரகவாசி என்று முடிவு செய்யப்படும் அல்லாஹ் நரகத்துக்கு செல்லுங்கள் என்பான் ஒருத்தன் திரும்பி திரும்பி அல்லாவே பார்த்துட்டே போவான் யா அல்லாஹ் கொஞ்ச தூரம் போவான் திரும்பி பார்த்து யா அல்லாஹ் தூரம் போய் திரும்பி பார்த்து யா அல்லாஹ் என்னடா திரும்பி திரும்பி பார்த்து அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் என்ன காரணம் யா என்னடா உனக்கு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்பான் அல்லா நீ அருகமுர் ராகிமீன் இரக்கம் உள்ளவன் என்னுடைய நன்மை ஏதோ தெரியாம நான் செஞ்சிட்டேன் யா அல்லா நீ நினைத்தால் அனுப்பி விடலாம் நரகத்திற்கு ஆனா நீ அனுப்ப மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அல்லா என்று சொல்லுகிற பொழுது என்னை இவ்வளவு தூரம் நம்பி இருக்கிறியா போட நீ போ சொர்க்கத்துக்கு என்று சொல்லி விடுவான் அவனோடு சேர்ந்த இன்னொருவன் நீ நரகத்துக்கு போன்னு சொன்ன வேகமா ஓடுவான் நரகத்துக்கு ரொம்ப பாஸ்ட் நரகத்தில் விழுவதற்கு ஓடுகிற பொழுது அல்லாஹ் நிறுத்தி அவனை அழைத்து வா ஏனடா இவ்வளவு வேகமாக நரகத்துக்கு ஓடுகிறாய் என்று கேட்கிற பொழுது சொல்லுவான் உலகத்துல தான் நீ சொன்னதை கேட்கல இங்கேயாவது கேட்கலான்னு தான் இந்த ஓட்ட ஓடுறேன் அல்லாஹ் சொல்லி விடுவான் இவனையும் முடிச்சு சொர்க்கத்தில் போட்டுருங்க இதெல்லாம் தாலிக்க ஃபதுல்லா அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பது பெருமனார் செல்லல்லா அலைஹி இன்னொரு அதிசயம் சொல்லுவார்கள் கேள்வி கணக்கிற்காக எல்லோரும் நிற்பார்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் வாங்க கரெக்டா நிக்கும் போது யாராவது ரெண்டு பேர் போய் ஊடால கொஞ்சம் அவசரமா போகணும் எல்லாருமே அவசரமா தான் நிப்பான் ரயில்வே ஸ்டேஷன்ல யாரு ரொம்ப நிதானமா நிக்கிறாள் யாராவது உண்டா அவசரமா போகணும் அது நாலு பேர் திட்டுவான் இதை போன்று கேள்வி கணக்குக்காக மௌக்கிஃபில நிற்கிற நேரத்துல ஒருவன் மட்டும் வேகமா வருவான் வந்து கேள்வி கணக்கு எழுதுற மலக்கு யாரு கேள்வி கணக்கு எழுதுற மலக்கு யார் மலக்கு இடத்துல சரி சரி என்ன நரகோன் போட்டு எழுதுங்க என்னை நரகோன் போட்டு எழுதுங்க அல்லாட்ட சொல்லிருங்க உன்னை அல்லா அவனை மட்டும் தனியாக அழைத்து ஏனடா இவ்வளவு பதட்டப்படுகிறாய் அல்லாஹ் நானும் கணக்கு போட்டு போட்டு பார்த்தேன் ஒரு நன்மை கூட இல்ல சும்மா வேஸ்டா எதுக்கு நான் வரிசையில் நிக்கணும் ஒரு நன்மை கூட எனக்கு இல்லை கணக்கு போட்டு போட்டு பார்த்தேன் ஒன்று முடியாது தூக்கிறேன் நரகத்திலேயாவது போய் அங்கேயாவது ஃபிரோன் இருப்பாரு ஆமான் இருப்பாரு சத்தாத் இருப்பாரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் தூக்கி போடு என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹு தலா சொல்லுவான் இல்லையப்பா நீ உறங்குகிற பொழுது லேசா திரும்பி படுக்கும்போது அல்லான்னு ஒரு வார்த்தை சொன்னியே அந்த நன்மை உன்னிடத்தில் இருக்கிறது நீ சென்று விடு சொர்க்கத்திற்கு என்று அல்லாஹ் ஜல்லஷான குத்தாலா சொர்க்கத்துக்கு அனுப்புகிற வரலாறுகளும் உண்டு இது நாளைக்கு பதுல்லா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி பேசுகிறார்கள் சொர்க்கத்திலே நரகத்துக்குள்ளே போய் ஆண்டுகள் யா அண்ணான் யா மன்னான் யா அண்ணான் யா மன்னான் தஸ்பீகில ரொம்ப அழகான தஸ்பீக் இது யா அண்ணான் யா மன்னான் சொல்லிக்கொண்டே இருப்பான் அல்ல என்னடா நரகத்தில் இருந்துகிட்டு என்னை இப்படி கூப்பிடுறியே எனக்கே இறக்கமா இருக்கடா அப்பா நரகத்தில் இருந்துட்டு என்னை கூப்பிட்டு இருக்கிறியா உனக்கு என்ன வேணும் அல்ல எனக்கு சொர்க்கத்தை எல்லாம் நான் கேட்கல ரொம்ப தாங்க முடியலையா அல்லா கொஞ்சம் மேல மட்டும் என்னை தூக்கி வச்சிரு வேற எதுவும் கேட்க மாட்டிய அல்லா உன்ட்ட வேற எதுவும் கேட்கல இந்த நரக தாங்க முடியல கொஞ்சம் மேல வச்சிரு கொஞ்சம் மேல தூக்கி அல்லா ஜல்லஷான குத்தலை வைத்து விடுவான் அதற்கு பிறகும் இவன் விட மாட்டான் அதுக்கு பின்னாடி பல நூறு ஆண்டுகளாக யா அண்ணான் யா யாமன்னான் யா அண்ணான் யா ஏன் ரகசியம் தெரிஞ்சிருச்சு இவனுக்கு அதனால கேட்டுக்கொண்டே இருக்க அல்லா ஜல்லஷான குத்தலா என்னடா திருப்பி என்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறாயே அல்லா உன்ட்ட வேற எதுவும் கேட்கல நான் சொர்க்கத்தை எல்லாம் கேட்கல அந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு இடையில ஒரு மரம் இருக்கு பாரு அந்த நிழல்ல மட்டும் என்னை வச்சிரு உஷ்ணம் தாங்க முடியல உள்ளயே கிடந்தவனுக்கு மேல உஷ்ணம் தாங்க முடியல அந்த நிழல்லையாவது நிறுத்திரு வேற எதுவும் கேட்க மாட்டேன் சத்தியமா கேட்க மாட்டேன் நாயனே வேண்டாம் அல்லா ஜல்ல குத்தலா சத்தியமா கேட்க மாட்டேன் கேட்கவே மாட்டேன் அந்த நிழலிலே கொண்டு போய் அல்லாஹ் மரத்தின் நிழலிலே நிறுத்தி விடுவான் அதற்கு பிறகு உன் விட்டபாடில்லை யா ஹன்னான் யா மன்னான் யா யா மன்னான் என்று போட அல்லாஹ் ஜல்ல குத்தலா திரும்ப ஏனடா அழைத்துக் கொண்டே இருக்கிறாய் யா அல்லாஹ் நேரடியா சொர்க்கத்து வாசல வேற வச்சுட்டியா அதை பார்க்கணும் போல தோணிக்கிட்டே இருக்குது நான் உள்ளே எல்லாம் அனுப்ப வேண்டாம் வெளியே நிக்க வச்சு அதுக்குள்ள நான் பாத்துக்கிறையா அந்த வாய்ப்பை மட்டும் எனக்கு கொடு என்று கேட்க வேற எதுவும் கேட்க மாட்டேன் நிச்சயமாக சத்தியமாக வேறு எதையும் உன்னிடத்தில் நான் கேட்க மாட்டேன் நாயனே என்று சொல்ல வேறு எதையும் கேட்கக்கூடாது என்று முன்னால் நிறுத்த யா அல்ல கதவை திறந்து லேசா ஒரு தள்ளு தள்ளா உள்ள போய் விழுந்துருவேன் உனக்கு இது பாரதூரமான வேலையா உள்ளே போய் விடுவேன் நான் அல்லா ஜல்ல ஷானகுத்தலா இவனை உள்ளே அனுப்புங்கள் என்று சொல்லி உள்ளே அனுப்பி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான் அல்லாஹ் உள்ள அனுப்புனதே பெரிய விஷயம் என்ன வேண்டும் என்று கேட்கிறாயே அல்லாஹ் சொல்லுவான் இந்த பூமியை போல ஒரு நாலு மடங்கு எடுத்துக்கொள் என்பான் அல்லாஹ் பூமியை போல நாலு மடங்கு வைத்துக் கொள்ளப்பா இது நாளைக்கு பதிலுள்ளா அல்லாஹ் நாடி அவர்களுக்கு கொடுப்பான் எல்லோருக்கும் கிடைக்காது எல்லோரும் வர வேண்டுமானால் ஈமான் கொண்டவர்கள் வர வேண்டுமானால் அதற்கு என்ன வழி அதைத்தான் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் என்பவர்கள் சொல்கிறார்கள் எல்லோரும் வருவதற்கான வழி சஃபாத் சஃபாத் சஃபாத் உல்மா பெருமானார் செல்லல்லாஹு செல்லத்தினுடைய சஃபாத் ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம் நாளை மறுமை நாளையிலே எல்லோரும் நரகம் போனதற்கு பிறகு சொர்க்கவாதிகள் எல்லாம் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு இந்த நரகவாதிகள் அத்தா அம்மா அவங்க இவங்க எல்லாம் நரகத்தில் இருப்பாங்க இவங்க எல்லாம் எப்படி எடுக்கிறது மகன் நினைப்பார் நம்ம வாப்பா நரகத்தில் இருக்கிறாரே அவர் எப்படி கொண்டு வர்றது அல்லது வாப்பா நினைப்பாரு நம்ம புள்ளை நரகத்தில் இருக்கிறானே அவனை காப்பாத்துறதுக்கு என்ன வழி இதற்கெல்லாம் என்ன ஒரே வழி நபிமார்களை அணுகுவதை தவிர வேற எந்த வழியும் இல்லை இடத்திலே சென்று கேட்பார்களாம் குழு குழுவா செல்வார்களாம் குழு குழுவாக சென்று கேட்பார்கள் நாங்க எங்களுடைய நரகத்திலிருந்து காப்பாற்றணும் என்ன வழி என்று கேட்கிற பொழுது எல்லாம் ஆதமலை சலாத்துல போவாங்களாம் உங்களாலதானே நாங்க இவ்வளவு பாடு நீங்க தான் சஃபாத்து செய்யணும் நீங்க தான் பரிந்துரை செய்யணும் வாப்பா நீங்க மட்டும் சொர்க்கத்தில் இருந்திருந்தா எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா அதனால நீங்க தான் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்திலே செல்ல அவர்கள் சொல்லுவார்களா நம்மனால எல்லாம் செய்ய முடியாது நான் செஞ்ச பாவத்துக்கே அல்ல என்ன செய்வானோன்னு பயந்துட்டு இருக்கேன் அதனால ஏன்ட்ட வராதிங்க சென்று விடுங்கள் நீங்க இப்ராஹிம் அலை கையை காட்டி விட்டுருவாங்க இப்ராஹிம் அலை சலாத்துல போனாக்க அவங்க சொல்லிடுவாங்க நானே உலகத்துல வாழும் பொழுது மூணு போய் சொல்லியிருக்கேன் அதுக்கு அல்ல என்ன புடி பிடிக்க போறானோ நான் பயந்துட்டு இருக்கேன் நம்மள்ட்ட எல்லாம் வர வேண்டாம் என்று மூசா அலி இஸ்லாம் இடத்துல அனுப்ப மூசா அலை இஸ்லாம் சொல்லி விடுவார்கள் ஏற்கனவே அல்லாஹ் என் மேல கடுகடுன்னு இருக்கிறான் அதெல்லாம் நம்மள்கிட்ட எல்லாம் வராதுங்க என்று சொல்லி சொல்லி சொல்லி கடைசியில ஹூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் எல்லாம் வந்து நிற்கிற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழுவார்கள் உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி உலகத்திலே வாழுகிற காலத்திலேயே பெருமானார் வாக்குறுதியை பெற்றிருக்கிறார்கள் உலகத்திலே வாழுகிற காலத்திலேயே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே விழுந்து அழுத வரலாறுகள் அதீசிலே உண்டு அழுது அழுது கடைசியில் அல்லாஹ் ஜல்ல ஷானு குத்தலா யா முஹம்மத் முகமது முகமதே உன்னுடைய தலையை கொஞ்சம் உயர்த்து முகமதே சல் துகத்தை நீ என்ன வேண்டுமோ கேள் முகமதே உனக்கு நான் கொடுக்கிறேன் என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள் நாயகமே என் சமுதாயத்திற்கு நான் நாளை மறுமையிலே ஷஃபாஅத்தை கேட்பேன் கொடுத்தாக வேண்டும் நாயகமே அல்லாவிடத்திலே வாக்குறுதியை வாங்கி வைத்து விட்டார்கள் இன்னொரு நேரத்தில் பெருமானாருடைய ஹதீஸ் வருகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள் யா என்னை இந்த சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பி இருக்கிறாய் என்னுடைய உம்மத்தில் எத்தனை பேத்துக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன் எத்தனை பேத்துக்கு நீ சொர்க்கத்தை கொடுப்பாய் என்று கேட்கிற பொழுது அல்லா ஜல்ல ஷானகுத்தாலா சொல்லுவான் உம்மத்துல பாதி சொர்க்கம் பாதி நரகம் பெருமானார் செய்தாவிலே விழுந்து அழுவார்கள் யாரெல்லாம் அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது பாதி பேர்கள் என் சமுதாயத்திலே பாதி பேர்கள் நரகத்தில் இருப்பதை என்னால் தாங்க முடியும் என்று நினைக்கிறாயா முடியாது யாழ்லா சஜிதாவிலே விழுந்து அழுக அல்லாஹு தலை இர்ஃப முகமது முகமதே இர்ஃப உன்னுடைய தலையை உயர்த்து முகமதே தலையை உயர்த்து முகம்மதே என்ன வேண்டுமோ கேள் முகம்மதே உனக்கு நான் மூன்றில் இரண்டு பகுதி பேர்கள் மூணு பகுதியில் ரெண்டு பகுதி பேர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் ஒரு பகுதி பேர் நரகத்தில் இருப்பார் என்று சொல்லுகிற பொழுது போதாது நாயக போதாது என்று சொல்லி பெருமானார் மீண்டும் சஜிதாவிலே விழு அல்லா ஜெல்ல ஷானகுத்தாலா ரெண்டு இஃப்தியார் கொடுக்கிறான் ஒன்று மூன்றில் இரண்டு பகுதி சொர்க்கத்தில் இருப்பார்கள் அல்லது உனக்கு நான் சஃபாத்தை வழங்குகிறேன் பரிந்துரையை வழங்குகிறேன் இந்த ரெண்டுல உனக்கு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லா நான் சவாகத்தை தேர்ந்தெடுத்துக்கேன்னு சொல்லிடுவாங்க காரணம் பெருமானார் சொல்லுகிறார்கள் என் பரிந்துரையால் ஒரு ஆளை கூட நான் விட மாட்டேன் பெருமானார் ஸல்லல்லாஹு எனக்கு பரிந்துரை என்ற ஷஃபாஅத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஷஃபாஅத்தை அந்த உரிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்திலே ஒருவரை கூட நரகம் சென்றிருந்தால் அவர் செய்த தீமைகளுக்காக தண்டனை அனுபவித்தாலும் அவரை நான் மீட்டாமல் விடமாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலேயே சொல்லி இருக்கிறார்களே அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர்கள் செல்லுவார்கள் சஜிதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விழுந்து அழ அல்லாஹ் ஜல்ல சுபஹானகுத்தலா ஷஃபாஅத்தினுடைய உரிமையை முதல் முதலாக அவ்வளவு ஷாஃபியின் அவ்வளவு முஷஃபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லி காட்டுகிறார்கள் முதலிலே பரிந்துரை செய்யக்கூடியவனும் நான் தான் முதலிலே என்னுடைய பரிந்துரை தான் ஏற்றுக்கொள்ளவும் படும் யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெருமையாக சொல்லுகிற பொழுது சொல்லி காட்டுகிறார்கள் நான் எப்படி பரிந்துரை செய்வேன் தெரியுமா அஷ்ஃபஉ மா ஃபில் அர்லி அஷ்ஃபஉ அதத மா ஃபில் அர்லி மின் ஷஜரத்தின் வ மதரா நான் சாதாரணமா பரிந்துரை செய்ய மாட்டேன் பூமியில இருக்கிற மணல்கள் மரங்கள் அளவுக்கு நான் பரிந்துரையை கேட்பேன் அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் பூமியில எத்தனை மண் இருக்கிறதோ அத்தனை ஆள்களுக்கு நீ பரிந்துரையை நீ சஃபாத்து என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மண்ணோட அதிகமா மனுஷன் இருக்கிறான் மரத்தை விட அதிகமாக மனிதன் இருக்கிறான் அத்தனை பேர்களுக்கும் எனக்கு பரிந்துரை வேண்டும் என்று ஹுமான் நபிகள் கோமான் சல்லாஹு அலிவ வஸல்லம் என்பவர்கள் அழுது அழுது இடத்திலே கேட்பார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் கபா இருமின் உம்மத்தி பெரும் பாவம் செய்தவர்களை கூட பெருமானார் சல்லல்லாஹு அலிவ வஸல்லம் விடமாட்டார்களாம் என்னுடைய சஃபாத் இருக்கிறது பெரும் பாவம் செய்தவர்களுக்கு கூட நான் பரிந்துரை செய்வேன் பெருமானார் சல்லல்லாஹு அலிவ செல்லம் சொல்லிக் காட்டுகிறார்கள் ஒரு ஹதீஸிலே பெருமானார் சொல்கிறார்கள் எஹ்ருஜு கோமும் மினன் நார் பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி நாயகத்தினுடைய பரிந்துரையால் ஒரு கோமுகள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் நரகத்திலிருந்து அதனால சொர்க்கவாசிகள் எல்லாம் பேசிக்குவாங்களாம் யுசம்மூனல் ஜஹன்னமியூன் சொர்க்கவாசிகள் பேசிக் கொள்வார்களாம் இவங்க எல்லாம் நரகத்திலிருந்து வந்தவங்க இவங்க எல்லாம் நரகத்திலிருந்து வந்தவங்க இது நரகவாசிகளுக்கு ஒரு மாதிரியான சொர்க்கத்திலே சென்றதற்கு பிறகு ஒரு மாதிரியான அருவறுப்பை ஏற்படுத்தும் அல்லாஹுடத்தில் கேட்பார்கள் யா அல்லாஹ் எல்லா சொர்க்கவாசிகளும் எங்களை நரகவாசியும் நரகவாசியும் என்று கூப்பிடுகிறார்களே என்ன செய்வது என்று கேட்க அல்லாஹ் ஜெல்ல ஷானகுத்தாலா மா மாவுல் ஹயாத்திலே போடுவான் மாவுல் ஹயாத் என்ற தண்ணீரிலே போட்டு எடுப்பான் சொர்க்கவாசிகளை போன்றே மாறி விடுவார்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய நரகத்தினுடைய எந்த அடையாளமும் அவர்களிடத்தில் இருக்காது எல்லாம் மாறி போய்விடும் என்று பெருமானார் செல்லல்லாக அழிவு அலைவசலம் அவர்கள் சொல்லி காட்டிய வரலாறுகளும் அதீசு நூட்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாக ஒளிவு அலைவசலம் சஃபாத்து செஞ்சு செஞ்சு செஞ்சு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க பெருமானார் செல்லல்லாக ஒளிவு அலைவசலம் கடைசியில நரகத்திலே மிஞ்சி இருப்பவர்கள் காஃபிர்கள் மிஞ்சி இருப்பார்கள் இன்னொருவர் லா இலாக இல்லல்லா முகம்மதுன் ரசூலுல்லா என் களிமா மட்டும் சொல்லியிருப்பான் வேற எதுக்கு அவனுடைய வாழ்க்கையில அமல் செஞ்சிருக்க மாட்டான் களிமாவை மட்டும் சொல்லி இருப்பான் வேற எந்த அமலும் அவனிடத்தில் இருக்காது இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சமுதாயத்தில் அப்படி உண்டு ஜனாசா தொழுக அத்தா ஜனாசா தொழுகைக்கு வெளியில நின்றுட்டு இருப்பான் எல்லோரும் தொழுவார்கள் அவன் நிற்பான் சமுதாயத்தில் சாதாரணமாக நடப்பதை பார்க்கிறோம் பெருநாள் தொழுகைக்கு வராத ஆட்கள் எல்லாம் பேரளவில் முஸ்லிம்களாக பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் அல்லாஹ் விடத்திலே கேட்பார்கள் அல்லா அவனையும் ரிலீஸ் பண்ணிரியா அல்லா அல்லா சொல்லுவான் லாயா முகமது அதான் அக்கி முடியாது முடியாது முகம்மதே இது ஏ ஹக்கு இது ஏ ஹக்கு என்னை வல்லவா அல்லா அல்லா ஒருவன் சொல்லியிருக்கான் அதனால உங்கள் பரிந்துரையால் அல்ல என் பதிலால் என் பரிந்துரையால் அவர்களை எல்லாம் நான் தூக்குகிறேன் வெளியாக்குகிறேன் அவர்களுக்கு நான் விடுதலையை கொடுக்கிறேன் என்று அல்லா ஜல்ல ஷானபுத்தாலா இந்த லா இலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற திருக்களிமாவை வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை உரைத்தவனை கூட நரகத்திலிருந்து எடுத்து விடுவான் பெருமானார் சல்லல்லாஹு அலிவசல்லத்தினுடைய சஃபாத் எவ்வளவு பெரிய ஆற்றலை படைத்தது சொர்க்கவா பெருமானார் பெருமானாரிடத்திலே செல்வார்கள் அதீசிலே வரும் சொர்க்கம் கிடைக்கும் அவர்கள் செல்வார்கள் பிலால் அலி அல்லாவுக்கு அவ்வளவு உயர்ந்த சொர்க்கம் இருக்கிறது நாயமே அவங்களோட சேர்ந்து இருக்கணும் நான் விருப்பப்படுறேன் நாயமே நீங்க கொஞ்சம் பரிந்துரை செய்தால் அவர்களோடு அல்லாஹ் என்னை சேர்த்து வைத்து விடுவான் நாயமே அதற்கும் பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் சிபாரிசு செய்வார்கள் உயர்ந்த தரஜாவை பெறுவதற்காக பெருமானாரிடத்திலே சென்று கேட்பார்கள் நாயகமே நாங்கள் தாழ்வான தரஜாவிலே இருக்கிறோம் நீங்கள் நினைத்தால் உயர்ந்த தரஜாவிலே கொண்டு போகலாம் நாயகமே இவர்களுக்காகவும் பெருமானாரினுடைய பரிந்துரை இருக்கும் என்று அதீச நூட்களிலே நாம் பார்க்க முடிகிறது அதற்கு பிறகும் பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவசனம் குறிப்பாக யார் யாருக்கு பரிந்துரை செய்வார்கள் இந்த உலகத்திலேயே பெருமானார் பட்டியல் கொடுத்து விட்டார்கள் நான் இவர் இவர்களுக்கெல்லாம் நாளை வறுமையிலே பரிந்துரை கண்டிப்பாக செய்வேன் வஜபத்து என்னுடைய வாஜிபாகி விட்டது என்று பெருமானார் ஒரு சாராரை சொல்கிறார்கள் அஸ்அத்து நாசிபி ஷஃபாத் கியாமா நாளை மறுமையிலே என்னுடைய ஷஃபாத் வாஜிபாகி விட்டது யாருக்கு வாஜிபாகி விட்டது மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிசம் மின் கிபலி நஃப்ஸிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று அளப்பட்ட முறையில் எவன் சொல்லுகிறானோ அவனுக்கு என்னுடைய ஷஃபாத் இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் அதற்கு பிறகு சொல்லுகிறார்கள் யார் பாங்கு துவாவை சொல்லுகிறார்களோ பாங்கு சொல்லி துவா ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போது பாங்கு துவாவை யார் சொல்லுகிறாரோ பாங்கி கேட்டதற்கு பிறகு அல்லத் லஹு ஷபாத்தி என்னுடைய ஷஃபாத் அவருக்கு ஹலாலாகி நான் நாளை மறுமையிலே அவருக்கு பரிந்துரை செய்வேன் அல்லாஹ் நரகத்தை கொடுத்தால் என்னுடைய பரிந்துரையால் அவர்களை காப்பாற்றி விடுவேன் பெருமானார் செல்லல்லாஹ் அலிவசலம் அடுத்தும் பேசுகிறார்கள் நான் யாருக்கு சஃபாத்து செய்வேன் என்றால் மதினமா நகரத்திலே வந்து மதினாவினுடைய அந்த குளிர் இருக்கிறதே சில பேர்களுக்கு ஒத்து வராது அலிரலி அல்லாஹு தாலாவுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் மதினாவுக்கு ஹிஜரத்து செய்து செல்லுகிற பொழுது அலிரலி அல்லாவுக்கு மதினாவினுடைய குளிர் ஒத்து வரவில்லை மக்காவிலே இருக்கிற அலிக்கு மதினாவினுடைய குளிர் ஒத்து வரவில்லை பெருமானார் இடத்திலே சென்று சொன்னார்களாம் நாயகமே குளிர்லாம் எனக்கு ஒத்து வராது நாயகமே நான் மக்காவுக்கே போயிடுறேன் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் அலி அலி அல்லாஹுவினுடைய நெஞ்சிலே கை வைத்து சொன்னார்களாம் அல்லாஹும இது அன்ஹுல் ஹர்ரவல் யா அல்லாஹ் இந்த அலியை தொட்டும் குளிர்ச்சியையும் போக்கிவிடு உஷ்ணத்தையும் போக்கிவிடு ஆளி உடம்புக்குள்ள குளிர்ச்சியும் வரக்கூடாது உஷ்ணமும் வரக்கூடாது துவா செஞ்சதுக்கு பின்னாடி அலி அல்லாவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் கடுமையான குளிர் காலத்துல ரொம்ப லேசான துணியை போட்டு போவாங்களாம் எல்லாத்தையும் உசுப்பேத்துறது எல்லாரும் கம்பளியை போட்டுட்டு போக அழுகலி எல்லாம் மட்டும் லேசான துணியை போட்டு போறது கேட்டா நாயகன் தான் துவா செஞ்சுட்டாங்கல்ல என் உடம்பை எதுக்குமே தாக்காது கடுமையான வெயில் காலத்துல எல்லாரும் லேசான துணி பனியன் கூட போடாம போற நேரத்துல அழுகலி எல்லாம் கம்பளி ஆடையை போட்டுட்டு போவாங்களாம் காரணம் பெருமானாரினுடைய துவா அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மதீனா நகரத்திற்குள்ளே யார் சென்று மதீனாவினுடைய சீதோசனம் யாருக்கு ஒத்து வராமல் கஷ்டப்படுகிறாரோ அந்த கஷ்டத்திற்காக வேண்டி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு விட்டு மதீனாவிலே காலடி வைத்து கொஞ்சம் குளிரை தாங்கியதால் என் ஷஃபாஅத் அவருக்கு இருக்கிறது பெருமானார் சொல்கிறார்கள் அடுத்த ஹதீஸிலே பெருமானார் இப்படி பேசுகிறார்கள் மனிஸ்தத்தா ஐயமூத் பில் மதீனத் ஃபல்யமுத் ஃபீஹா யாராவது மதீனாவிலே மௌத்தாக விருப்பப்பட்டால் அதிலே மௌத்தாகிக் கொள்ளட்டும் என்றார்கள் பெருமானார் நிறைய இறைநேசர்கள் மதீனாவிலே மௌத்தாவதை பிரியப்பட்ட ஈடுபட்டார்கள் அதற்காகவே அங்கு சென்று இருந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் மாலிக் ரமத்துல்லாஹி அலகி போன்றவர்கள் எல்லாம் மதினாவிலேயே வாழ்ந்தார்கள் எதற்காக நான் இறந்தால் மதினாவிலே இறக்க வேண்டும் காரணம் முதல் முதலாக எழுப்பப்படுவது மதினாவிலே தான் எழுப்பப்படும் மதினாவிலே எழுப்பப்பட்டு மாணவியோடு எழுப்பப்படுகிற பொழுது மாணவியினுடைய ஷஃபாத் இருக்கிறது மதினாவிலே யார் மௌத்தாகிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய ஷஃபாத் வாஜிபாகி விட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொரு ஹதீஸில் பெருமானார் சொன்னார்கள் மன் மாத்த மின் அஹதில் ஹரமைன் மக்கா மதீனா ரெண்டில் யார் மௌத்தாகிறார்களோ என்னுடைய சஃபாத் அவருக்கு ஹலாலாகி விட்டது யோமல் கியாமத்து மினல் ஆமினீன் மறுமை நாளையிலே அவர் அச்சமற்றவராக இருப்பார் தைரியமாக இருக்கலாம் நான் அவரை காப்பாற்றுவது என கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் இப்படியே பேசுகிறார்கள் யார் ஜுமாவுடைய பகல் ஜுமாவுடைய இரவிலே என்னின் மீது அதிகமாக செலவாத்தி ஓதுகிறார்களோ அவர்களின் மீது குர்துலகு ஷஹீதன் வ ஷஃபீஆ ரெண்டையுமே பெருமானார் சொல்கிறார்கள் நாளைக்கு மறுமையிலே அவருக்கு நான் சாட்சியாகவும் இருப்பேன் அவருக்கு பரிந்துரையாளராகவும் நான் இருப்பேன் சொல்கிறேன் பெருமானார் சொல்லுகிறார்கள் இன்னொரு அதிசிலே காலையிலும் மாலையிலும் யார் பத்து பத்து முறை செலவாத்தை ஓதுகிறார்களோ காலையிலே பத்து முறை மாலையிலே பத்து முறை யார் ஓதுகிறார்களோ அதற்கத்துகு சஃபா அத்தி யோமல் கியாமா கியாமத் நாளையிலே என்னுடைய சஃபாத் அவருக்கு உறுதியாகி விட்டது பெருமானார் சலல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்த ஒரு அதிசிலே பெருமானார் சொல்லுகிறார்கள் சில துவாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் பெருமானார் இப்படி நீ சலாத் ஓதினால் என்னுடைய சஃபாத் வாஜிபாகி விட்டது அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அன்சில்ஹுல் மக்கஅதல் முக்கர்ரப இந்தக யோமல் கியாமா சலவாத்துல ஒரு சிறந்த சலவாத் இது அல்லாஹும்ம சல்லி அலா சொல்கிறார்கள் இந்த துஆவை பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆத்தி முஹம்மதினில் வசீலா அல்லாஹ் முஹம்மதுக்கு வசீலாவை கொடுத்தல்வாயாக வஜ்அல்ஹு அல் யார் ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் என்னுடைய சஃபாத் விட்டது அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் யாருக்கு சஃபாத் வாஜிபாகிவிட்டது என்று சொன்னால் மன் ஜார கபரி மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காக வந்து யார் மதுரமா நகரத்திலே வந்து என்னை ஜியாரத்து செய்கிறார்களோ அவர்களுக்கும் என்னுடைய சஃபாத் வாஜிபாகி விட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் தன்னுடைய சஃபாத் மட்டுமல்ல வேறு சிலர்களுக்கும் பெருமானார் சஃபாத்தினுடைய உரிமையை கொடுக்கிறார்கள் முஅத்தின்கள் இருக்கிறார்களே பள்ளியிலே வேலை செய்யக்கூடிய மோதினார்கள் எந்த முஅத்தின் ஒரு பள்ளியிலே 12 ஆண்டுகள் வேலை செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த முஅத்தினுக்கு அல்லாஹ் சஃபாத்தினுடைய உரிமையை கொடுத்து விடுவான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அன்பியாக்கள் சஃபாத் செய்வார்கள் பிறகு உலமாக்கள் சஃபாத் செய்வார்கள் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகதாக்கள் மக்கள் சஃபாத் செய்வார்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆதம் அலா நபியின் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் அனுமதியை கொடுப்பான் ஆதம் அலைஹி ஸலாத்திற்கு எவ்வளவு அனுமதி கொடுப்பான் என்று சொன்னால் மிஅத் அல்ஃபி அல்ஃபின் வ அஷரத் ஆலாஃபி அல்ஃபின் ஏறத்தாழ 11 கோடி பேர்களுக்கு நீங்கள் சஃபாத் செய்யலாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான் ஆதம் அலைஹி ஸலாம் 11 கோடி மக்களுக்கு சஃபாத் செய்வார்கள் ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான் உன் குடும்பத்தை சார்ந்த 70 பேர்களுக்கு நீங்கள் பரிந்துரை செய்யலாம் என்று சொல்ல நரகத்திலிருந்து 70 பேர்களை ஷஹீதுகள் எடுப்பார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் ஹாஜிகளுக்கு அல்லாஹ் ஷஃபா சஃபாத்துடைய உரிமையை கொடுப்பான் ஹாஜிகள் சஃபாத்தின் மூலமாக ஒரு ஹாஜி நானூறு பேர்களுக்கு ஷஃபாத்து செய்வார்கள் பரிந்துரையை பெறுவார்கள் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் ஆளுங்களுக்கு அல்லா ஜல்ல ஷானகுத்தலா ஹாஃபில்களுக்கு சஃபாத்தினுடைய உரிமையை கொடுப்பான் ஒரு ஹாஃபில் தன்னுடைய குடும்பத்தை தாந்த பத்து பேர்களுக்கு சஃபாத்தி பெறலாம் பெருமானார் சொல்கிறார்கள் உஸ்மானி ஹனி ரலி அல்லாஹு தாலாவை பார்த்து பெருமானார் சொன்னார்கள் உஸ்மானே உங்களுக்கு என்னுடைய உம்மத்திலே இவருக்கு மட்டும் பனு தமீம் கூட்டத்தினுடைய ஆட்டின் ரோமங்கள் இருக்கிறதே ஆட்டு ரோமம் பனு தமீமுக்கு எத்தனை ஆடு இருந்தது அத்தனை ஆட்டின் ரோமங்கள் அளவுக்கு சஃபாத்தினுடைய உரிமை இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நாளை மறுமை நாளையிலே 70000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திலே நுழைவார்கள் உக்காஷா ரலியல்லாஹும் அதில் ஒன்று 70000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவார்கள் அதில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் 70000 பேருக்கு சஃபாத்தினுடைய உரிமையை கொடுப்பான் 70000 பேர்களுக்கு சஃபாத்துடைய உரிமையை கொடுப்பான் இப்படி எல்லோரும் பரிந்துரை செய்யப்பட்டு இவர்கள் எல்லாம் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படுவார்கள் கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரமலானினுடைய இந்த கடைசி பத்தில யாரெல்லாம் கேட்கிறார்களோ ரமலான் யாழ்லா சொர்க்கத்திலிருந்து நரகத்திலிருந்து விடுதலையை கொடு விடுதலையை கொடு என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் விடுதலையை கொடுத்து ஒவ்வொருவரும் ரெண்டு பேர்த்துக்கு சபாத்து செய்கிற உரிமையை அல்லாஹ் ஜல்ல சானகுத்தர வழங்குவான் என்று வல்ல நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலிவசல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அந்த நபியினுடைய வாக்குப்படி வாழ்ந்து பெருமானார் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களுடைய சொல்லை கேட்டு அதன்படி நடந்து சொர்க்கத்தை அடைகிற நன்மக்களாக நரகத்திலிருந்து மற்றவர்களை காப்பாற்றுகிற நன்மக்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக வாகுரு தாவா அனில் அஹமதுல்லாஹ் لله رب العالمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انا نسالك ما سالك منه عبدك وحبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك ما استعاذك منه عبدك وحبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على آخر خلق ہی سیدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين ولا محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم